நற்றினை நேர்களை வணக்கம் தினமும் திலுக்காக உங்கள் அலமையிடும் ஒரு நாள்லயே கொத்தமல்லி வந்து வாடிடும் வாடிய கொத்தமல்லியை ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு வெது வெதுப்பான தண்ணீர்ல இந்த கொத்தமல்லியை ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்தோன்னா பழையபடியே கொத்தமல்லி ஃப்ரெஷ் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்